ஆண்டுகளாக பதினெட்டு மாதமாக நாம் பாடத்தை நடத்தலை நிறுத்திட்டோம் அதுக்கு பல காரணங்கள் முக்கியமாக என்னுடைய உடல்நிலை இரண்டாவதாக என்னுடைய பயணங்கள் மூன்றாவதாக உளச்சோர்வு மனச்சோர்வு இந்த காரணங்களாலே நாம் பதிவு செய்வதையோ அல்லது பாடம் நடத்துவதையோ செய்யாமல் தடுத்து விட்டோம் நம்ம இதுவரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எல்லா மாணவர்களும் எல்லா மூட்டுகளும் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் நம்ம நானாஜீவாத கட்டளையிலிருந்து பதினைந்து பாடங்களை முடித்துவிட்டு பதினாறாவது பாடமாகிய ஞான வாசிட்டத்தை படித்து கொண்டிருக்கிறோம் அதுலேயும் முதல் மூன்று பிரகரணங்கள் மூன்று அத்தியாயங்கள் மூன்று காண்டங்களை முடித்துவிட்டு திஜிக் பிரகரணம் என்கின்ற ஒரு பிரகரணத்திலே பாதியில் தாசுரங்கிறத நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கப்ப வளவனூரில் கும்பாபிஷேகம்னு நான் போகணுங்கிறதுக்காக நிறுத்தினோம் வளவனூர்லேருந்து திரும்பி வரப்பவே பலவிதமான உடல் வாதனைகளோடு வந்ததுனால என்னால் தொடர்ந்து நடத்த முடியல அப்படியே காலம் கடந்து விட்டது தாசுரன் கதையில் எழுபத்தி ஏழு பாட்டு வரைக்கும் முடிச்சிருந்தோம் இப்போ நம்ம எழுபத்தி எட்டாவது பாட்டிலேருந்து தொடங்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் என்கிட்ட இப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆச்சு நம்ம வேதாந்தத்தை பற்றி சிந்தித்தோ அல்லது ஞான வாசிக்கத்தை பற்றியோ எண்ணங்களையோ மறந்து இருந்ததுனால திரும்பவும் ஒரு நினைவூட்டல் ஞாபகப்படுத்துறது நினைவூட்டல் அதுக்காக முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன் நம்ம ஞான வாசித்த பிறந்த கதையை பல முறை பேசியிருக்கிறோம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இது ராமருக்கு வசிட்ட வசிட்ட மகரிஷியாலே உபதேசிக்கப்பட்ட வேதாந்த சாஸ்திரம் இது எல்லா சாஸ்திரங்களிலேயும் மிக மிக சிறப்பானது சிகரம் போன்றது இதை ஏன் பதினாறாவது வச்சாங்கன்னா அதனுடைய சிறப்பு காரணம் தான் சிகரம் இதை படிச்சுட்டா மற்ற எதையுமே படிக்க வேண்டாம் அதனால இந்த முதல்ல சொல்லி கொடுத்துட்டோம்னா மற்ற பாடங்களுக்குள்ள மரியாதையோ அல்லது படிக்க வேண்டும் என்கிற அவசியமே இல்லாமல் போயிடும் அதுக்காக பதினாறாவது பாடமாக வச்சிருக்கு நம் திருமணத்தில் இந்த வேதாந்தம் ஒரு கல்லூரி பல்கலைக்கழகத்தினுடைய பாடத்திட்ட படியாக ஒரு அகாடமிக் சிலபஸ் மாதிரி பதினாறு நூல்களை கொண்டு நடத்தி வருகின்றோம் காலங்காலமாக பதினாறு நூல்களை கொண்டு வேதாந்த மரபு பாடங்களை நடத்தி வருகின்றோம் முதலிலே நானாஜீவவாத கட்டளை இரண்டாவது கீதாச்சார தாராட்டு மூன்றாவது சசிவண்ணம் போதம் நான்காவது மகாராஜா பிறகு ஐந்தாவது வைராக்கிய சதகம் ஆறாவது வைராக்கிய தீபம் ஏழாவது வேதாந்த சூடாமணி எட்டாவது லட்சணாவிருத்தி ஒன்பதாவது கைவல்ய நன்னீதம் பத்தாவது அந்நியவது பரணி பதிமூறாவது விவேக சூடாமணி பனிரெண்டாவது ஈஸ்வர கீதை பதிமூன்றாவது பகவத்கீதை இதுவரைக்கும் நம்முடைய திருப்படத்தினாலே கலாட்சேத்ரா பப்ளிகேஷன்ஸ் மூலம் பதிமூன்று நூல்களை வெளியிட்டு விட்டோம் முதல் பன்னிரெண்டு நூல்களை நான்கு தொகுதிகளாக நாலு வால்யம் முதல் வால்யூம் கட்டளை கீழாச்சார தாராட்டு சசிவண்ண போதம் மூன்றும் இரண்டாவது வால்யம் மகாராஜா துறவு வைராக்கிய சதகம் வைராக்கிய தீபம் மூன்றும் மூணு மூணு ஆறு ஏழாவது வந்து வேதாந்த சூடாமணி லட்சணாவர்த்தி கைவினை இந்த மூணு மூன்று வால்யூம் ஒன்பது போட பத்தாவது வந்து அந்நியவதை பரணி விவேக சூடாமணி பதினொன்று பன்னிரெண்டாவது ஈஸ்வர கீதை இது நாலாவது வாழ்வு இது நாலும் மும்மூன்று புத்தகங்களாக வெளியிட்டோம் பன்னெண்டு வாழ்வு பதிமூன்றாவதாக புத்தகத்தை பகவத்கீதையை தனி நூலாக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டிலே வெளியிட்டோம் இப்போ பஞ்சதசி அச்சில் இருக்கிறது இன்னொரு பத்து நாளைக்குள்ள வந்துடும் அடுத்தாற் போல பிரம்மகீதை பொருள் எழுதி கொண்டிருக்கிறோம் அது கடைசியான ஈச வாசிட்டம் இப்பொழுதுதான் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறோம் முடிந்ததும் உரை எழுதி ஆண்டவன் கிருமையாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ள எல்லா உரைகளையும் எழுதி வெளியிட்டு பதினாறு நூல்களையும் வேதாந்த மாணவர்களுக்கும் முன்னூற்றுகளுக்கும் நம்மாலே பதிப்பித்து அழிக்க முடியும் என்று நம்புகிறோம் ஈஸ்வரன் கோயிலூர் ஆண்டவர் அருள் புரிவார்களாக நூல் நாம் முன்னாடி சொன்னது ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பாடல்களை கொண்டது ரெண்டாயிரத்தி ஐந்து பாடல்களை ஞானவாசிட்டத்திலே ஆறு பிரகரணங்களாக பிரிக்கிறார் ஆறு பிரகரணங்கள் என்பது அத்தியாயங்கள் காண்டங்கள் ஆறு பிரகரணமாக முதல் பிரகரணம் வைராக்கிய பிரகரணம் இரண்டாவது பிரகரணம் மூச்சு பிரகரணம் மூன்றாவது பிரகரணம் உற்பத்தி பிரகரணம் நான்காவது பிரகரணம் திதி பிரகரணம் ஐந்தாவது பிரகரணம் உபசாந்தி பிரகரணம் ஆறாவது நிர்வாண பிரகரணம் இதிலே உவமையாக கம்பராமாயணம் ஆறு காண்டங்களை கொண்டது கம்பன் பத்தாயிரத்தி ஐநூறு பாடல்களை ஒட்டி எழுதியிருக்கிறார் கம்பராமாயணத்தை வால்மீகி ராமாயணத்திலிருந்து கருத்துக்களை உட்கொண்டு வாங்கி தமிழ் பண்பாட்டிற்கும் தமிழக இயல்பிற்கும் ஏற்ப எழுதப்பட்டது கம்பராமாயணம் அதிலே பத்தாயிரத்தி ஐநூறு பாடல்களுக்கு இருக்கிறது அது அதுவும் ஆறு காண்டமாக முதல் காண்டம் பாலகாண்டம் ரெண்டாவது காண்டம் பாலகாண்டத்தில் ராமருடைய பிறப்பு ராமர் கல்வி கற்றது விஸ்வாமித்தருடன் சென்று தாடகை வதம் செய்தது அகலிகைக்கு சாபம் தீர்த்தது அடுத்ததாக மிதுரைக்கு சென்று சீதையை மணந்தது திரும்பும் பொழுது என்ன பரசுராமரோடு போரிட்டு அவருடைய தவ வலிமைகளை பலியாக கொண்டது இந்த பாலகாண்டம் அயோத்தியா காண்டத்திலே அடுத்தது அயோத்தியா காண்டம் அயோத்தியா காண்டத்தில் ராமருக்கு முடிசூட்டுவது என்று நிச்சயித்து திடீர்னு ஒரு நாள் தசரத தலை சீவிக்கிறார் சிக்கெடுத்தார் அப்போ வந்து நிறைய இங்கே இந்த பக்கம் நம்ம எல்லாருக்கும் ஆரம்பத்தில் எங்கேயோ நர தோன்றும் இங்கே தான் வரும் முன் வழக்கு இந்த நர இதை பார்த்தோம்னா அதான் நமக்கு வயசாயிடுச்சு இனிமேல் நம்ம என்ன தாமதப்படுத்தக்கூடாது அடுத்த நம்ம பிள்ளைங்களுக்கு முடிசூட்டி விட வேண்டும் ராமனுக்கு முடிசூட்டுவதுன்னு ராஜசபையை கூட்டி முடிவு ராத்திரி முடிவு பண்ணி நாளை காலையில் பட்டாபிஷேகம் சொல்லிட்டாங்க மௌடம் சூட்டுவதுன்னு இது அயோத்தியா கண்டத்தினுடைய அப்போ இந்த பட்டாபிஷேகம் நாளைக்கு நாளைக்கு காலையில் பட்டாபிஷேகம் நடக்க போகுது காலையில் எந்திரிச்சு ராமர் குளிச்சுட்டு ஜபதபங்களெல்லாம் பண்ணிட்டு நீரை சிற்றணியாகிய கைகையிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்க போகிறார் எதுக்கு பட்டாபிஷேகத்துக்கு அங்கே அதுக்கு முன்னாடியே தசரதனை கட்டாயப்படுத்தி இரண்டு வரங்கள் முன்னாடி பெற்றிருந்தது என்ன இந்திரனை எதிர்த்த சரபாசுரனை போரிட்டு வெல்லுகின்ற பொழுது கைகேயி அவருக்கு தேர்ப்பாகனாக தேரோட்டியாக இருந்து உதவி செய்தார் அந்த செய் உதவிக்காக ரெண்டு வரம் கேட்டு வாங்கி கொண்டாள் அந்த வரத்தின் மூலமாக பரதனுக்கு ஆட்சி ராமன் பதினாறு வருஷம் காட்டு போகணும்னு அது மாரி ஆச்சு உடனே ராமன் சொன்னதை கேட்டு தந்தேஸ்வரம் மிக்க மந்திரம் இல்லை தாய் சொல்லை தட்டாது தான் மிக்க நம்பிக்கையோடு அதனால் அவர் புறப்பு போயிட்டார் பரதனுக்கு வந்த பரதன் ஆட்சி செய்ய ஒப்புக்கொள்ளவில்லை அவரும் ராமனை தேடி போனார் ராமன் நான் வரமாட்டேன் நீ ஆட்சி அப்போ நான் பீடத்திலிருந்து ஆட்சி செய்ய மாட்டேன் சிம்மாசனத்திலிருந்து ஆட்சி செய்ய மாட்டேன் நான் அயோத்தி எல்லையிலே ஒரு பர்ணசாலை அமைத்து உன்னை போல ஒரு தவசாலை அமைத்து அதிலே இருந்து ஆட்சி செய்கிறேன் உன்னுடைய பாதக்குரடுகளை கொடு நான் அதை கொண்டு ஆட்சி செய்கிறேன் உன்னுடைய பாதக்குரடு ஆட்சி செய்யும் நான் பாதக்குரடுடைய தொண்டனாக இருந்து ஆட்சியை நடத்துகிறேன்னு சொன்னார் அதனால என்னாச்சு கையுடைய ஆசைகள் எல்லாமே பாழாகிவிட்டது கெட்ட பேர் வந்துச்சு அதை வச்சு நகர் நீங்கும் படலத்தில் லக்ஷ்மணன் கூட போகிறாரு ஏன்னா அயோத்தியா காண்டம் இவங்க போய் வனத்தில் தங்குற வரைக்கும் இருக்கு அடுத்தது ஆரண்ய காண்டம் அதில் சூர்பனகை ராமனை பார்த்து காம இச்சை கொண்டு அவனை அடைவதற்கு முயற்சி செய்வதும் அதற்கு தடையாக சீதை இருக்கிறாள் என்ற கருத்திலே சீதையை அழிப்பதற்காக முயலவும் அந்த முயற்சியை கண்ட இலக்கோன் அவள் மூக்கை அறுக்க உடனே தன்னுடைய அண்ணனாகிய கரனிட முறையிட கரண் ராமனோடு போரிட்டு தோற்க அடுத்து ராவனிடம் போய் இல்லாததெல்லாம் சொல்லு சீதை ஒரு அழகிய மானுட பெண்ணை நான் பார்த்தேன் அவளை போல அழகிய நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை உனக்கு ஏற்றவள் நீ அவளை கொண்டு வந்து உன்னுடைய அந்த புறத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அப்படின்னு அவனுடைய மனதை திருத்தி அவனுக்கு காம இச்சை உண்டாக்கி அவன் சீரியை கவர்ந்து போகிறான் ஜடாகி தடக்க பார்க்குறாரு முடியலை ஜடாயு மறிக்கிறார் அதற்கப்புறம் சீதையை சீதையை தேடிக்கினே போகிறாங்க இது வரைக்கும் ஆரண்ய காண்டம் அடுத்தது கிஷ்கிந்தா காண்டம் கிஷ்கிந்தா காண்டத்தில் சுக்ரீவனுடைய நட்பு அன்பருடைய உதவி வாலியினுடைய மறைவு இவற்றையெல்லாம் சொல்லி கடைசியாக சீதையை தேடி போவதற்கு அன்பனுடைய அனுமனை அனுப்புகிறார் இது காண்டம் அடுத்தது காண்டத்துக்கு பிறகு சுந்தர காண்டம் இது முழுக்க முழுக்க அனுமனுடைய செயல்கள் அனுமன்னா இதுக்கு கதாநாயகன் சுந்தரகாண்டத்தில் அவன் சீதையை தேடி போய் இலங்கை முழுக்க தேடி கிடைக்காம ராமனுடைய அரண்மனைக்குள்ளே போய் அப்போ மண்டபதிரி படுத்திருக்க பார்த்து இவதான் தான் சீதையோன்னு நினச்சி அப்பா அப்போ சீதையாக இருக்காது இவர் மஞ்சள் மலர் படுக்கையில் படுத்திருக்கிறார் சீதையாக இருக்காது இது வேற யாரும் இவளும் ஒரு திருவுடைய பெண் கற்புடைய பெண் இருந்தாலும் இவர் சீதையில் நின்று தெளிந்து அப்புறம் சீதை இருக்கிற அசோகவனத்துக்கு போய் சேர்றாரு அசோகவனத்தில் சீதையை பார்த்து ராமன் உனக்காக போ போர் தொடங்க போகிறான் உன்னை தேடி பார்க்கறது தான் நான் வந்தேன் தேடி பிடிக்கிறது பார்த்துட்டேன் நான் போய் உடனடியாக ராவனை போருக்கு அழைத்து வந்து ராவணனை கொன்று இலங்கையை கைப்பற்றுவோம் அப்படி அவங்க சீதை வந்து எனக்கு ஒரு மாதத்துக்குள்ளே நீ வந்து என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இல்லை என்றால் நான் தீ தீக்குளித்து செத்து விடுவேன் தற்கொலை பண்ணிக்கொள்வேன் அது சுந்தரகாண்டம் அடுத்தது யுத்த காண்டம் யுத்த காண்டத்தில் எல்லோரும் போரிடுவது ரொம்ப விளக்கமாக யுத்திரகாண்டம் தான் நிறைய பெருசு அப்படி அதை போல் இதுலேயும் ஆறு காண்டம் ஆறு காண்டத்தில் வைராக்கிய காண்டத்துக்கு வைராக்கிய காண்டத்தில் முழுமையாக ராமன் தன்னுடைய குழப்பங்களை அதற்கு தான் நினைக்கின்ற விடி விளக்கங்களை பதில்களை விஸ்வாமித்திர முனிவரிடம் சொல்வது வைராக்கிய காண்டம் வைராக்கிய பிரகரணம் அடுத்தது மும்முட்சு பிரகரணம் மும்முட்சு என்பது தெரியும் மோகத்தை மோட்சத்தை வேண்டுகிற மோட்சத்தை விரும்புகிற ஆன்மீகவாதி மோட்சத்தை மிக விரும்புகிற அதீதமாக விருப்பமுடைய வேறு எதிலும் சிந்தனை இல்லாதவன் மூச்சு என்று அழைப்படான் அது மூச்சு பிரகரணம் அடுத்தது உற்பத்தி பிரகரணம் இந்த பூலோகம் அண்ட சராசரங்கள் மேல் உலகம் ஏழு உலகங்கள் எல்லாம் தோன்றி தோன்றியது வளர்ந்தது இது உற்பத்தி பிரகடனம் அடுத்த போல திதி பிரகடனம் தோன்றிய பொருள்கள் எல்லாம் நிலைத்தது நிலைத்து நிற்பது திதி திதி பிரகடனம் காக்கும் பிரகடனம் காக்கும் கடவுள் இது நாலாவது பிரகடனம் இது வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம் அஞ்சாவது பிரகடனம் உபசாந்தி என்றால் இப்போ உற்பத்தியாச்சு உற்பத்தியானதை கஷ்டப்பட்டு பராமரித்து நிலைநிறுத்தி விட்டோம் அடுத்தா போல் இனிமேல் நமக்கு வேலை இல்லை சார் ஓய்வு கொண்டோம் சா உபசாந்தி படலாம் ஓய்வு படலம் மனதை சாந்தப்படுத்தி கொள்கிறது உபசாந்தி படலம் அடுத்தது நிர்வாணம் ஆறாவது படலம் ஆறாவது பிரகரணம் நிர்வாண பிரகரணம் அது த எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றையும் துறந்து எதுவும் தேவையில்லை எல்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு பரமன் மட்டும்தான் தேவை பரம்பொருள் தான் தேவை பரம்பொருளை நான் உணர வேண்டும் பரம்பொருளோடு நான் அடைய வேண்டும் என்று எல்லாவற்றையும் ஒதுக்கி ஏதும் மற்றவனாக பரமனிடத்தில் ஐக்கியமாவது நிர்வாண பிரகரணம் நிர்வாணம்னா ஏது எல்லாவற்றையும் துறந்தவன் அர்த்தம் அந்த பிரகரணத்தோட இந்த ஞானவாசிட்ட முடிவடைகிறது நிலைத்து நிற்கச் செய்வது திதி அப்படிப்பட்ட திதி பிரகரணத்திலே பல கதைகளை சொல்லி விளக்குகிறார் கதை தாம வியாழம் கதை பீமபாத பா பீமபாத சிட கதை தாசுரன் கதை ச கசன் கதை நம்ம இந்த உற்பத்தி பிரகரணத்தில் சுக்கரன் கதை தாம வியாழ கதை பீம பாச திடற்கதை முடிச்சுட்டோம் படித்து முடிச்சுட்டோம் கதை படிச்சுக்கிட்டு இருக்கப்ப எதிர்பாராத விதமாக பாதியிலே நிறுத்தப்பட்டு விட்டது அதை அடுத்தாப்புல தொடங்க போகிறோம் இதுக்கு நடுவில் இன்னும் சில செய்திகளை நீங்கள் தெரிஞ்சு போகணும் மிகச்சிறந்த நூலுக்கு இப்படிப்பட்ட வேதாந்த கருத்துக்களுடைய சிகரமாக இருக்கக்கூடிய நூலுக்கு மரபை சார்ந்த கோயிலூர் மடாலயத்திலே கல்வி கற்ற கோயிலும் மடாலயத்திலே மடாதிபதிகளாக இருந்தவருடைய சீடர்கள் மூன்று பேர் இந்த மூன்று முறைகளை எழுதியிருக்கிறார்கள் இந்த ஞான வாசிட்டம் என்பது முதலிலே வடமொழியிலே உருவாக்கப்பட்டது ஞான வாசிட்டம் யோக வாசிட்டம் என்ற பெயர்களை கொண்டு உருவாக்கப்பட்டது அப்படிப்பட்ட ஞான வாசிட்டத்தை வீரை ஆளவந்தார் என்பவர் தமிழிலே மொழிபெயர்த்தார் மொழிபெயர்ப்பு என்பது நான் அடிக்கடி சொல்றது உண்டு அப்படியே வெல்பேட்டமா இருப்பதை எழுதுவதில்லை தமிழ் செய்யுளாக கருத்துக்களை உள்வாங்கி தத்துவங்களை மனசில் ஏற்றி கொண்டு அழகான எளிய தமிழ் செய்யுள்களாக விருத்தங்களாக வீரை ஆளவந்தார் இயற்றியிருக்கிறார் இது ஆறு பிரகரணம் சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு பாடல்கள் கொண்டது ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு பாட்டில் இது வரைக்கும் நம்ம இதையும் சேர்த்து திதி பிரகரணத்தை முடிச்சதையும் சேர்த்து பார்த்தோம்னா கூட ஐம்பது பாட்டு தான் படிச்சிருக்கோம் இன்னும் ஆயிரத்தி முந்நூறு பாட்டு பாக்கி இருக்கு ரெண்டு பிரகடனத்தில் ஆயிரத்தி அரசாங்க பிரகரணம் ஐநூத்தி முப்பத்தஞ்சு பாடல் நிர்வாக பிரகரணம் எழுநூத்தி நாற்பத்தி ஏழு பாடல்கள் இது ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது பாடல்கள் ஏறக்குறைய ஆயிரத்தி முந்நூறு பாடல்கள் அடுத்தாப்புல படிக்கணும் இப்போ நம்ம படிக்க போகிறது ஐம்பத்தி எட்டு பாடல்கள் இந்த அதுக்கப்புறம் உபசாந்தி பிரகரணத்தை தொடங்குவோம் இவங்க மூணு முறையும் சொன்னேன் முதலாக எழுதப்பட்டது நம்முடைய கோவில் திருமணத்தினுடைய இரண்டாவது பட்டமாக இருந்து அருளாட்சி செய்த அருணாச்சல ஞானதேச சுவாமிகள் அவர்கள் அவர்களை நாம் துறவாண்டவர் என்று அழைக்கிறோம் ஏனென்றால் துறவிற்கு இலக்கணமாக இருந்தவர் கரப்பாத்திர பிச்சையை எடுத்து எதையும் மதியாமல் நல்ல அதுக்கு சில கதைகள்லாம் சொல்லுவோம் ஒரு நாள் சிதம்பரத்தில் அவங்க இருக்கப்ப பிச்சை வெளியே போனாலாம் ஒரு வீட்டுக்கு போய் பிச்சை கேட்குறப்ப அந்த அம்மா இன்னும் சாப்பாடு ஆகலை நெல்லு சாமி நான் வந்து போடுறேன் வந்து போட்டுச்சான் அப்படியே அடுப்புலேருந்து இறக்குற முடிக்க கொதிக்க கொதிக்க சாமி கையில் போட்டோன்னு கை சூடு தாங்க முடியாமல் தவிச்சு அப்படியே சுகத்தில் தூக்கி போட்டாலாம் சுகத்தில் ஒட்டிக்கினதை கையால் வலித்து வலிச்சு சாப்பிட்டாலாம் அது ஒரு அப்படி தூய துறவியாக துறவியினுடைய இலக்கணத்தை முழுமையாக கடைபிடித்த துறவியாகவும் கைவத நிலையத்திற்கு முதல் முதலிலே உரை கண்ட மகா பெரும் ஞானி ஆகவும் இருந்த துறவாண்டவருடைய சீடர் நித்யானந்த சுவாமிகள் துறவாண்டவருடைய நேரடி சீடர்கள் திருவாண்டவர் மூலமாக கற்ற நாகை அருணாச்சல சுவாமியுடைய சீடர் பிரசை அருணாச்சல சுவாமிகள் என்பவர் ஒரு உரையை எழுதியிருக்காங்க அதுதான் பெரும்பாலும் நம்ம படிக்கிறோம் மூன்றாவதாக மகா வீரமா முனிவர் ஐந்தாம் மற்றும் வீரசேகர தேசிய சுவாமிகளுடைய சீடர் வீர சுப்பையா சுவாமிகள் எழுதிய ஒரு உரை வீரசேகரம் என்கிற ஒரு உரை இந்த மூன்று உரைகள் நம்மிடம் இப்பொழுது இருக்கிறது மூன்று உரைகளும் முழுமையாக அத்தனை தத்துவங்களையும் விளக்கமாக வியாக்கியானமாக அதில் பொதிந்திருக்கின்ற உள்கருத்துக்களையும் லட்சியார்த்த பொருள்களையும் சொல்லக்கூடிய உரைகளாக இருக்கின்றன அந்த உரைகளை கொண்டு நாம் படிக்கிறோம் இப்ப பெண்ணை பாதியம் பெற்ற கடிற்றினை அண்மை தூர அற அகத்து உண்ணுவான் திண்மை ஞான சிறப்பு உயர் வாசிட்டம் உண்மையாக ஒருங்கு உரை செய்யவே நான் இப்போ ஞான வாசிட்டம் என்கிற மிகச்சிறந்த திடமான வேதாந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நூலை செய்ய போகிறேன் உண்மையாக ஒருங்கு உரை செய்யவே நான் மனசார என்னுடைய உள்ளோடு உள் உறுதியோடு நான் இந்த நூலை செய்ய தொடங்குகிறேன் எப்படிப்பட்ட நூல் திண்மை ஞான சிறப்பு ஞானத்தினுடைய அனைத்து கருத்துக்களையும் தத்துவங்களையும் திடமாக உழைக்கக்கூடிய ஒரு ஞான நூல் சிறப்பு உயர் வாசிட்டம் உயர்வான வாசிட்டத்தை ஞான வாசிட்டத்தை சொல்லப் போகிறேன் அதை எப்படி பார்வதி தேவியை தன்னுடைய இடப்பக்கத்தில் எப்பொழுதும் வைத்துக் கொண்டிருக்கிற பாகம் பிரியான் ஆகிய அர்த்தநாரீஸ்வரர் ஆகிய இறைவனும் பார்வதியும் சேர்ந்து பெற்றெடுத்த களிற்றை யானைமுகனை கஜமுகனை எதிர்த்து கஜமுக அசுரனை எதிர்த்து அடித்து இந்திரர்களுக்கும் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் ஆதரவாக இருந்த பாதுகாப்பு கொடுத்த தெய்வத்தை விநாயகமூர்த்தியை வணங்குகிறேன் எப்படி வணங்குகிறேன் அதுலேயும் அழுத்தம் அண்மை தூரம் கிட்டத்திலேயோ அல்லது தூரத்திலேயோ வச்சுக்கல என்னுடைய நெஞ்சுக்குள்ளேயே வச்சிருக்கேன் அண்மை தூர அது அற அகத்து உண்ணுமா உள்ளுக்குள்ளேயே மனத்துக்குள்ளேயே கிரகித்துக் கொண்டு அடக்கி கொண்டு வைத்துக்கொண்டு எப்பொழுதும் சதா சர்வ காலம் விநாயகரை சிந்தித்து சிந்திக்கிறேன் எதற்காக வணங்குகிறேன் எதற்காக நான் திண்மையாக திடமாக உள்ள வேதாந்த சாஸ்திரத்தை உயர்ந்த வேதாந்த சாஸ்திரமாகிய ஞான பாத்திட்டத்தை இயக்கப் போகிறேன் அதற்கு அவனுடைய அருளை என்றும் எப்பொழுதும் இடைவிடாது என்னுடைய மனசுக்குள்ளேயே விட்டது சிந்திக்கிறேன் வணங்குகிறேன் என்று முதல் பாட்டு அடுத்தது இது ராமருக்கு உரைக்கப்பட்ட வாதம் ராமகீதைன்னு இதுக்கு பேர் ஞானவாசிட்டம் யோகா வாசிட்டம்னு பேரோட ராமகீதைன்னு சொல்லுவாங்க அதனால அடுத்தது ராமன் போற்றி ராமன் புகழ் வைராக்கியம் நூற்று இருபத்து இரண்டாம் சுகன் சாற்று சீர் இருபத்து ஐந்து தற்பதம் தேற்றம் வேண்டினர் சீர் இருபத்தி எட்டு இப்ப மூன்று பிரிவுகள் ராமர் சொன்ன ராமர் தன்னுடைய மனக்கலக்கத்தை விஸ்வாமித்திரன் சொன்ன வைராக்கியத்தை அதை முதல் பிரகரணமாக வைராக்கிய பிரகரணம் என்பது இருபத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு பாடல்கள் நூற்றி இருபத்தி ரெண்டு பாடல்கள் வைராக்கிய பிரகரணம் அதுக்கு அடுத்தா போல சுகனுடைய கதை சுகன் என்பது சுகர் என்பது வியாச முனிவருடைய மகன் வியாச முனிவருடைய மகனுடைய கதையை பற்றி பேசுவது இருபத்தி ஐந்து பாடல்கள் அடுத்தது பதம் தேற்றம் வேண்டினர்ச்சி இருபத்தி எட்டு மும்மூச்சு படலத்து இருபத்தி எட்டு இது பதம் சீர் வேண்டினர் பரமபதத்தினுடைய பெருமை பரமபதத்தை அடைவதற்கு பரமனுடைய பாதங்களை அடைவதற்கு பரம்பொருடைய திருமலர் பாதங்களை அடைவதற்காக முயன்று ஆர்வத்தோடு இருக்கின்ற மூச்சுக்களை பற்றிய பாடல்கள் இருபத்தி எட்டு ஆக மூணு முடிஞ்சது ஒன்று வைராக்கிய பிரகரணம் ரெண்டாவது சுகர் கதை மூன்றாவது முமுட்சு பிரகரணம் இது ரெண்டு சேர்த்து ரெண்டு பிரகரணம் முடிஞ்சு ஒரு பாட்டில் வைராக்கிய பிரகரணமும் மூச்சு பிரகரணமும் ஒரு பாட்டில் முடிச்சிட்டோம் மூணாவது பாட்டு ஞான வெண்மகன் கதை ஞான வெண்மகன் நாற்பத்து தான் மானலீலை மகிமை தொன்னூற்று ஆறதாம் ஆன ஊசியும் ஐயெட்டும் ஏழுமாம் ஈனமற்ற சீராய்ந்த ஐவர் சீரா சீர் ஆய்ந்தவர் ஐந்தவர் ஐந்தே இப்ப இதுல இதுல சொல்லப்பட்ட அத்தனையும் கதை தான் ஞான விண்மகன் கதை லீலை கதை சுருச்சின்னு ஒரு அரைக்கோட கதை நான்காவதாக ஐந்தவர் கதை நாலு கதை தான் நாலு கதையும் மூணாவது பாட்டில் ஈஸ்வர அர்ப்பணமா அனைத்து காரியங்களையும் எப்பவுமே காரியங்களை செய்கிற பொழுது கர்மங்களை செய்கிற பொழுது பயன் கருதாது பயன் எல்லாம் எனக்கு இந்த காரியங்களே என்னுடைய கடமை நான் செய்து முடிக்க வேண்டும் காரியங்களை என்னிடம் செய்வதற்காக ஈஸ்வரனாலே பரம்பொருளாலே ஒப்புவிக்கப்பட்டது அந்த ஒப்புவிக்கப்பட்ட கர்மங்களை நான் சீராக ஒழுங்காக செய்து முடிக்க வேண்டும் அதனுடைய பலனை பற்றி எனக்கு கவலை இல்லை எனக்கு தேவையும் இல்லை இந்த உள்ள தெளிவு அதுதான் அர்ப்பணம்ங்கிறது அப்படி இருக்கப்ப எந்த விதமான கவலையும் துன்பமும் துயரமும் உங்களை தொடராது ஈஸ்வர அர்ப்பணமாக அனைத்து கர்மங்களையும் திறம்பட செய்து உரிய சாதனங்களை கொண்டு இதில் இப்போ நம்ம திரும்பவும் ஞாபகப்படுத்திக்குவோம் ஞானம் பெறுவதற்கும் முக்தி பெறுவதற்கும் நம்ம எப்பவும் வேதாந்தத்தில் சொல்லக்கூடிய நாலு சாதனங்கள் இதில் ஞான வாசகத்தில் வேற நாலு சொல்கிறாங்க நம்ம எப்போ என்ன நாலு சொல்கிறோம் விவேகம் வைராக்கியம் சாதன சரிச்சயம் மூமட்சத்துவம் விவேகம் என்பது பரம்பொருளை தவிர வேறு எதுவும் நிரந்தரம் இல்லை நல்லவை கெட்டவை ஆய்ந்து அறிந்து எவை கெட்டவை எவை நிலை இல்லாதவை நிரந்தரம் இல்லாதவை அப்படின்னு பார்க்க போனா எல்லாத்தையும் யாரும் நிரந்தரமற்றவையே நிரந்தரமாக எந்த பொருளும் இருப்பதில்லை அப்போ நிரந்தரமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் ஒன்றே நிரந்தரமானது நிலையானது மெய்யானது சத்தானது அப்படிங்கிற அர்த்தியோட விவேகம் அதுக்கப்புறம் வைராக்கியம் விவேகம் ஏற்பட்டு விட்டால் அதை கடைப்பிடித்து அதை இறுக்கமாக பற்றி கொண்டு அதன் வழியிலே நடக்கத் சொல்வது வைராக்கியம் நான் விளையாட்டா சொல்றது நல்ல செயல்களுக்கு செய்து முடிப்பேன் என்கிற சங்கல்பம் ஆசை விருப்பம் வைராக்கியம் என்று அழைக்கப்படும் கெட்ட செயல்களுக்கு அதுக்கு பேரு இப்ப நான் மது அறிந்து கொண்டே இருப்பேன் வைராக்கியமா இருக்கிற பேர் வைராக்கியம் இல்லை அதுக்கு பேரு விதண்டாவாதம் தேவையற்ற நம்பிக்கை இது மாரி பரம்பொருளை தவிர மற்ற எதுவுமே நிரந்தரம் இல்லை என்று உறுதியாக நம்புவது விவேகம் அதனை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை பற்றிய சிந்தனை வேறு எதுவும் இல்லை அப்படி இருப்பது வைராக்கியம் வைராக்கியம் என்பது மிக பர சுகங்களை நிறுத்திப்பது எனக்கு எந்த விதமான சுகமும் தேவையில்லை எந்த விதமான போகமும் தேவையில்லை அதனாலே நான் ஆசை இல்லாதவனாக இருக்கிறேன் உங்களுக்கு ஆசை இல்லாவிட்டால் எந்த விதமான தேவையும் இருக்காது கவலையும் இருக்காது பயமும் இருக்காது இந்த மூணும் இருக்காது ஆசை இருக்கிறவனுக்கு தான் எனக்கு இன்றைக்கு எனக்கு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ஜிலேபி வேணும் அப்படின்னு நினச்சி ஜிலேபி கிடைக்கலன்னா வருத்தான் கிடைச்சா இந்த ஜிலேபி நல்லா இல்லைன்னு வருத்தான் கிடைச்சி கொண்டு வந்து கொடுத்தாலும் நல்லா இருந்தாலும் சின்னம் தானே எனக்கு போதலையேன்னு வருத்தம் அதனால ஆசைக்கு முடிவே கிடையாது நிறைவே கிடையாது அதனால ஆசை வந்தாலே துன்பம் ஆசை இல்லாதவனுக்கு எந்த துன்பமும் கிடையாது அதனாலே பயமும் கிடையாது அடுத்தாப்புல சாதன சதுஷ்டயம் இது ஆறு சதுர்ச்சி சஷ்டின்னா ஆறு சாதனங்கள் ஆறு வகை என்னென்ன தமம் சமம் என்ன விடுதல் சமாதானம் சிரத்தை சமம் தமம் விடுதல் சகித்த ஆறு தமம் என்றால் புறக்கரணங்களை ஒதுக்குவது புறக்கரணங்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் கை கால் பீடம் பிஷ்டம் எல்லாம் புற செயல்களை செய்யக்கூடிய ஆயுதங்கள் புறக்கரணங்கள் சமம் என்றால் அகக்கரணங்கள் உள்ளே இருக்கின்ற அகக்கரணங்கள் என்றால் அந்த கரணங்கள் என்றால் நான்கு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நாலு அதோடு இந்திரியங்கள் கேட்பது ருசிப்பது பரிசத்தை அறிவது நுகர்வது ஆக அஞ்சு கேட்பது பார்க்கிற உறுப்புகள் கர்மேந்திரியம் என்று அழைக்கப்படும் இந்த அஞ்சு நாளையும் ஏகப்பட்ட தொந்தரவுகள் இது எல்லாத்தையும் விட்டு விடுவது சமம் அந்த கரணங்களை உள்ளே இருக்கின்ற அந்த கரணங்களை இந்திரியங்களை ஒதுக்கி விடுவது சமம் சகித்தல் என்பது நடக்கின்றவை விதியின்படி நடக்கின்றது என்று தனக்கு வேண்டாதவை நிகழ்ந்தாலும் சகித்துக் கொள்ளுதல் அடுத்தது விடுதல் வேண்டாதவற்றையெல்லாம் விடுத்து ஒதுக்கி விடுவது அது மட்டும் இல்லை நம்மை அடைய விடாமல் பாதுகாத்துக் கொள்வது வேண்டாத இந்திரியங்களாலே விரும்பி பெற்றவைகளை வேண்டாது என்று ஒதுக்குவது மட்டுமல்ல அது திரும்பவும் நம்மை வந்து சேராமல் பாதுகாத்துக் கொள்வது சமாதானம் என்பது எல்லாவற்றையும் சமமாக ஏற்றுக்கொள்வது துக்கம் இரட்டைகளை மறுப்பது சமாதானம் இருள் ஒளி துன்பம் இன்பம் இருட்டு ஒளி அதனால இரட்டை உள்ளே வெளியே அகம் புறம் இது எல்லாத்தையும் சிரட்டை என்பது ஈஸ்வரனும் குருவும் குருவினுடைய வார்த்தையும் ஈஸ்வரனாகவும் ஈஸ்வர வார்த்தையாகவும் மதித்து நடத்த இந்த நாளும் நம்முடைய சாதனங்களுக்கு சொல்லுகிறோம் அப்படி நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி நான்கு செய்திகளாம் கர்மங்களை பற்றி பேசணும் அடுத்தா போல சாதனைகளை கொண்டு ஞானத்தின் வாயிலை அடைந்த ஞான விண்மகன் கதை இந்த நாலு சாதனைகளை கொண்டு ஞானத்தை அடைந்த விண்மகனுடைய கதை நாற்பத்தி நாலு செய்யுள் அடுத்தது சரஸ்வதியின் திருவருளாலே லீலை என்று பெயர் பெற்ற அந்த லீலாவதியினுடைய கதையும் திருஷய தோஷத்தை அகற்றக்கூடியவை தொண்ணூறு தொண்ணூற்று ஆறு பாடல்கள் தொண்ணூறு பாடல்கள் சுரூசி அதாவது மெலிந்த ஊசி நம்ம தைக்கிறதுக்கு ஊசி வச்சிருக்கோமா இல்லையா அது ரொம்ப தின்னாக ரொம்ப மெலிவாக இது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பருத்த மலை போல் பருத்து இருந்த ஒரு அரக்கி ராட்சசி தவம் செய்ய தொடங்கி பல காலங்கள் பல நூறாண்டுகள் தவம் செய்து தவத்தின் பயனாலே தவம் செய்து கொண்டே இருந்ததுனாலே ஊசி போல் வெடித்து விட்டார் அதனால அவருக்கு சுருவச்சின்னு பேர் சொன்னார் அப்படிப்பட்டவருடைய கதை நாற்பத்தி ஏழு பாடல்கள் சிவபெருமானுடைய அருளாலே பிறந்து அன்பனுடைய மகனாக வாழ்ந்த ஐவ ஐந்தவன் அகக்கரணன் கொண்டே ஐந்தவர் என பெயர் பெற்ற பத்து பேருடைய கதை சொல்வது ஐந்து பா பத்து பாடல்கள் இப்படி மூன்றாவது பாட்டில் நான்கு கதைகள் நாலாவது பாட்டில் வந்த இந்திரன் வந்த இந்திரன் வன்கதை ஒன்பதாம் நெஞ்சினுக்கு இருபத்தி இருமீழ்கவி தஞ்ச பாலகன் கதை எட்டதாம் எஞ்சி சித்தர் இருபதும் ஆகுமே ருத்ரன் என நினைத்து பெரும் வஞ்சங்களுக்கு நடித்து இப்போ பல இடங்களில் கலெக்டர் போல டிஐபி போல போலீஸ்காரனை போல எல்லாம் நடித்து படம் சம்பாதிக்கிறாங்களோ அந்த மாதிரி இந்திரனை போலவே நடித்து அப்படிப்பட்ட காரியங்களை செய்தோம் பல பேரை ஏமாற்றி இன்பங்களை அடைந்த நன்மைகளை அடைந்த ஒருத்தருடைய கதை அது பஞ்ச இந்திரன் கதை இது எப்படி மனத்தின் செயலாதே அதுதான் எல்லாத்தையும் இயங்குகிறது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய கதை அப்படி அது இருபத்தி ரெண்டு பாடல்கள் தஞ்ச பாடல் தன் அண்ணனையே முழுமையாக திரண்டேன் அவனுடைய வாக்கியங்களை மெய்யென நம்ப வைத்து முழு பொய்யை சொன்ன பாலனுடைய கதை எட்டு பாடல்கள் லவண ராஜாவிற்கு அவர் நடத்திய மானசீக ராஜ்யத்தை யாகத்தின் பயனாக பெருந்துயரை சென்று தலை குனிந்து நின்ற சித்தன் கதை இருபத்தி ஆறு நாலாவது பாட்டிலேயே நாலு கதை அஞ்சாவது பாட்டு சொல் எழுபத்தி ஒன்றாம் நல்ல வெள்ளியின் நாற்பத்தோடு ஏழுதான் அன்னதானம் ஐயெட்டு மூன்றுமா இன்ன வீமன் இருபதும் ஐந்துமே உற்பத்தியை பற்றிய தெளிவான கருத்துக்களை சொல்லிய உற்பத்தி பிரகடனம் நன்கு பொறிந்து பொருந்தி இருந்து ஒளிவிடக்கூடிய உற்பத்தி பிரகடனத்தை பற்றிய பாடல்கள் எழுபத்தி ஒன்று திருகுவின் கதை நாற்பத்தி ஏழு தன்னை தாம வியாழத்துட கதை நாற்பத்தி மூன்று பீம பாசத்திட கதை இருபத்தி ஐந்து பாடல்கள் இதுலேயும் நாலு இருக்கு இது உற்பத்தி பிரகடனம் துதி கொள்ள தாசுரன் தொல் கதை நூற்றி எட்டாம் மதி நெடு கசன் வன்கதை கதை நாலு ஐந்தாம் திதி என்னும் கதை ஏழு ஏழு ஜனகன் கதை முப்பத் ஜனகன் ஜனகன் தன் முத்தி முத்தி முதிய நாட்கதை முப்பத்து ஆறுமே இதில் நல்லவர்களாலே போற்றி வணங்கத்தக்க தாசுர முனிவருடைய மிக பழமையான புராதனமான கதை நூற்றி எட்டு பாடல்கள் அதைத்தான் இப்போ படிக்க போகிறாங்க அடுத்தது சிறந்த கசமுனிவர் மிகவும் வேதாந்தத்திலே ஞானம் பெற்று உயர்ந்திருந்த கசமுனிவருடைய கதை இருபது பாடல்கள் திதி பிரகரண இறுதிச் செய்யுங்கள் ஏழு ஆக முப்பத்தி ஆறு காவேரியின் ஜனகர் என்பது முப்பத்தாறு பாடல்கள் இது ஆறாவது பாடல் இதோட நம்ம நிறுத்திக்குவோம் ஏனென்றால் நம்ம படிக்க போகிற வரைக்கும் பாயிரம் படிச்சுட்டோம் மிச்சத்தை அடுத்த வகுப்பில் கேட்டு முடிச்சுட்டு நம்ம தாகரன் நிலைக்கு போயிடுவோம் ஏன்னா தந்தையாய் ஆவானும் சார்கதியும் ஆவானும் அந்த மேலா இன்பம் நமக்காவானும் எந்த முயல் தான் ஆகுவானும் சரணாகுவானும் அருக்கோனாகுவானும் குரு சகனானவது சகனோ புனத் சகவீரியம் கரபாவகை தேஜஸ்வி நாவதி தமஸ்து மாபித் பிஷாவகை ஓம் சாந்தி ஓம் சாந்தி சாந்தி சாந்தியே சீடர் ஆகிய நம் இருவரையும் இறைவன் காப்பாராக அறிவின் ஆற்றலை நாம் இருவரும் அனுபவிக்குமாறு ஊக்குவிப்பாராக நாம் இருவரும் ஈடுபாடு மிக்க ஆற்றலுடன் உழைப்போமாக கற்றது நமக்கு பயனுள்ளாத பயனுள்ளதாக விளங்கட்டும் கற்றது நமக்கு பயன் உள்ளதாக விளங்கட்டும் எதற்காகவும் நாம் ஒருவர் ஒருவர் வெறுக்காமல் இருப்போமாக மூ வகையிலும் அமைதி நிலவட்டும் ஓம் சாந்தி ஓம் அறிவோம் ஓம் ஸ்ரீ குருப்பி இருபத்தி ரெண்டு அரிய காதியம் ஐந்துடன் முப்பது இதில் இப்போ இந்த பாடலில் நாலு எல்லா கதை புண்ணிய பாவனன் கதை அது நாற்பத்தி ஒன்பது பாடல்கள் மாவலி மன்னன் அரசு அசுரர்களின் மன்னனாகிய மாவலியினுடைய கதை எழுபது சார் மாவலியுடைய கதை ஐம்பது பிரகலாதன் அவனுக்கு திருமாலுடைய அருள் கிடைத்தது அந்த கதை எழுபத்தி ரெண்டு அரிய காதி முனிவருடைய கதை முப்பது ஆக இந்த நாலு கதைகள் இந்த ஏழாவது பாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எட்டாவது பாட்டு சித்தம் ஆறி தெளிந்த முத்தலகன் ஒத்த ஒன் எண்பதுக்கு ஒன்று குறையவாம் சித்தம் ஆறி தெளிந்த உத்தாலகன் ஒத்த எண்பதுக்கு ஒன்று குறையவாம் சுத்த நாற்பதும் ஆறும் சுரகுவாம் பத்தும் ஏழும் பத்தும் ஏழுமாம் பாச விலாசரே இந்த பாடலில் மூன்று கதை சொல்லப்பட்டிருக்கிறது மூன்று கதை மூன்று என்னென்னா சித்தத்தில் அமைதி அடைந்து அடுத்த அடுத்த பாடம் படிக்க போகிறோம்ல உபசாந்தி படலாம் அது சித்தத்திலே அமைதி அடைந்து மிக தெளிந்த ஞானத்தை பெற்ற உத்தாலகனுடைய கதை எண்பதுக்கு ஒன்று குறைவு ஒத்த எண்பதுக்கு ஒன்று குறையவாம் ஒன்பது பாடல்கள் சுத்த நாற்பதும் ஆறும் சுரகுவாம் சுரகு முனிவருடைய கதைகள் நாற்பது பிளஸ் ஆறு சுத்த நாற்பதும் ஆறும் நாற்பத்தி ஆறு பாடல்கள் சுரகு முனிவருடைய கதை பாச விலாசருடைய கதை ஏழு பதினேழு பத்தும் ஏழுமா பாச விலாசரே பாசவிலாசருடைய கதை பதினேழு இது எட்டாவது பாடம் ஒன்பதாவது ஆயிரம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடலுக்கும் என்னென்ன கதைகள் எத்தனை எத்தனை பாடல்கள் இது தென்னுமாக சொல்லப்பட்டிருக்கு ஏதம் மற்ற எழுபதும் ஆறுமே வீத கவியன் மேல் எழுபத்து ஒன்றாம் போதம் முந்து உபசாந்தி புசுண்டனும் ஊதரூறு கவியில் ஒன்று இல்லையே இது வீத கவியினுடைய கதை உபசாந்தி படலத்தினுடைய முடிவு கஷ் குசு சுண்டனுடைய சுகுண்டனுடைய கதை இந்த மூன்றும் ஏதம் ஆறு எழுபதும் ஆறுமே வீத கவியனுடைய எந்த விதமான ஏதமற்ற கலங்கமற்ற வீத வீர கவியனுடைய கதை எழுபத்தி ஆறு பாடல்கள் வீத வீர வீத கவியன் என்ற என்ற முனிவருடைய கதை எழுபத்தி ஆறு பாடல்கள் ஞானம் அருளும் உபசாந்தி பிரகரணம் எழுபத்தி ஒரு பாடல்கள் ஞானத்தை வழங்கக்கூடிய சாந்தத்தை அளிக்கக்கூடிய மனதிற்கு தடுமாற்றங்களை கலைந்து சாந்தத்தை அளிக்கக்கூடிய உபசாந்தி படலம் எழுபத்தி ஒரு பாடல் புசுண்ட முனிவரின் வரலாறு சொல்லும் பாடல்கள் தொண்ணூற்றி மூன்று தொண்ணூற்றி ஒன்று இந்த மூணு கதை சொல்லி ஒன்று வந்து வீத கவியினுடைய கதை ஒரு பாடல் உபசாந்தி படலத்தினுடைய இறுதி உரை நிறைவுரை எழுபத்தி ஒரு பாடல் அடுத்தா பல உபசாந்தி படலம் முடிச்ச உடனே தொடங்குகின்ற நிர்வாண பர பிரகரணத்திலே முதல் கதையான புஷ்டண்ட முனிவனுடைய கதை தொண்ணூத்தி ஒன்று அப்படி மூணு கதையை ஒன்பதாவது பாட்டு சொல்லும் பத்தாவது பாடல் தேவ பூசை சிறந்த எழுவதாம் தேவ பூசை சிறந்த எழுவதாம் மேகும் வில்வ மிகு பதினாறதாம் வேதம் மேவும் வில்வமிகு பதினாறதாம் ஏறும் அற்ற சிலைக்கதை எட்டதாம் தாவின் அர்ச்சுனன் சாற்றி இருபத்தி ஒன்றே இதுலேயும் நாலு சொல்லியிருக்கு ஞான உயர்வை தரக்கூடிய தேவபூஷனை செய்த தேவபூஷன் கதை எழுபது பாடல்கள் எல்லாத்தோடும் யாவற்றோடும் பொருந்து நிற்கின்ற வில்வ பழக்கதை பதினாறு செயல்கள் சிலையின் கதை எட்டு பாடல்கள் தாழ்வு அறியா வீர அர்ஜுனன் அர்ஜுனன் கதை இருபத்தி ஒன்று செய்யுள்கள் இதுல நம்ம இந்த அர்ஜுனன்கிறது பகவத்கீதையில் வந்து கண் குழப்பிக்கப்படாது பகவத்கீதையில் வந்த அர்ஜுனன் ராமருடைய பிறவிக்கு அவதாரத்துக்கு அடுத்த அவதாரமாகிய கிருஷ்ணனுடைய அவதாரத்தில் தோன்றியவன் இது இந்த கதையில் உள்ள தனிப்பட்ட அர்ச்சனம் சத உருத்திரன் பதினோராவது படம் சத உருத்திரன் கவி முப்பதாம் உதவும் ஐ ஐந்தோடு ஒன்று என்பர் பேய்கதை உதவும் ஐ ஐந்தோடு ஒன்று என்பர் பேய்கதை முது பகீரதன் முப்பத்து மூன்றதாம் எதிர் சிகித்துவன் என்பது உண்மையே இதுல நாலு உருத்திரன் கதை முப்பது கதை முப்பது பாடல்கள் அடுத்தாப்புல பேய்க்கல் ஐ ஐந்தோடு ஒன்று ஐ ஐந்துனா இருபத்தஞ்சு அஞ்சஞ்சு ஐயோன அஞ்சஞ்சு இருபத்தஞ்சு ஒன்று இருபத்தாறு கதை இருபத்தாறு பாடல்கள் முது பகீரதன் கங்கையை வரவழைத்த தவம் செய்து கங்கையை வரவழைத்த பகீரதனுடைய கதை முப்பத்தி மூன்று கவிகள் சிகித்து சிகித்துவஜன் என்பது உண்மையை எண்பத்தி மூன்று கதை விட்டன் என்கிற முனிவருடைய கதை இது பதினோராவது பாடல் பன்னிரெண்டாவது பாடல் புகழ் கசன் பதிமூன்று பொய்யா அவன் நிகழும் நாள் ஐந்து நீண்ட விரதங்கள் இகலில் பத்தொன்பது இகல் வாகுவின் அகில ஞானம் அகில ஞானம் அறுபதும் ஆறுமே இதுலேயும் நாலு சொல்லியிருக்காங்க என்னென்ன கஜமுனிவருடைய கதை பதிமூன்று பாடல்கள் நம்ம முன்னாடியே கசனுடைய கதைன்னு ஒன்று படித்தோம் இதில் திதி பிரகரணத்தில் அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது கசமுனிவருடைய கதை அது வந்து கசமுனிவர் அதுக்கு யோக வாசிக்கத்தில் பேர் கசனுடைய பாடல்கள் பாட்டுன்னு என்று அதை சொல்லக்கூடிய அனைத்துமே வேதாந்த இறுதி ஜீவன் முக்தியை அடைந்தவர்களுக்கு ஜீவன் முக்தி அடைய தகுந்தவர்களுக்கும் அடைந்தவர்களுக்கும் சொல்லுகின்ற உபதேசங்கள் கசமுடைய பாடல் இது வேற கசமுனிவர் கதைகள் பதிமூன்று மித்தையான புரடம் பொய்யான வேஷம் போட்டாக்குள் அவனுடைய கதை சொல்லும் பாடல்கள் இருபது நீண்ட விரதங்களை உடைய விரத சுவை விரத சுவைங்கிறது ஒரு முனிவருடைய கதை பத்தொன்பது பூரணமாக ஞானம் பற்றி சொல்லுகின்ற இக்ஷுவாக்கு இக்ஷுவாக்குங்கிறது ஒரு அரசனுடைய பேர் ராமருக்கு முன்னவன் இச்சுவாக்குவன் சூரிய குலத்தை உதித்தவன் ராமருக்கு முன்னவர் அவருடைய கதை சூரிய குலத்திலே ராமன் தசரதனுடைய மகனாக பிறந்தான் இவர் இட்சுவாகங்கிறவர் ராமருக்கு முன்னோர் சூரிய குலத்தில் தோன்றிய மகான் அவருடைய கதை அறுபத்தி ஆறாகும் பதிமூணாவது மானுட வேடமும் மற்ற இருபத்தைந்தாம் மானை வேட்டையாடிய மாயமான் வேட்டை மாயமானவுடன் கதை இருபத்தி ஐந்து செய்வுகள் தொடர்ந்த விசாரத்தாலும் மானும் வேடனும் மற்ற இருபத்தி ஐந்தா ஆனயோகம் அறுபதும் எட்டுமா மோன உண்மை மொழிந்துள வாசிட்ட ஞான நூல் கதை நாற்பது மூன்றுமே மாணவரிடமுடைய கதை இருபத்தி ஐந்து சேர்கள் அடுத்தது தொடர்ந்த சிரவணமான நிதித்தியாசனத்தாலும் விசாரத்தாலும் ஞான பூமியாகிய நிர்வாண பிரகரணத்தினுடைய செய்திகள் செய்யுள்கள் அறுபத்தி எட்டு நிர்வாண பிரகரணம் என்பது நீர்விகற்ப சமாதி எல்லாவற்றையும் திறந்து எல்லாவற்றையும் ஒதுக்கி பரமபதத்தினுடைய பரம்பொருளுடைய பாதத்திலே சரணடைவது நிர்வாணம் அப்படிப்பட்ட நிர்வாண பிரகரணத்தினுடைய கதை அறுபத்தி எட்டாம் செய்யுள்கள் மேற்சொன்ன பாடல்களால் மௌன நிச்சயத்தையும் ஞான சொருபத்தையும் உணர்ந்து ஆத்ம ஞான சாட்சா எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்முடைய இதய குகையை உள்ளுரைந்து நம்மை இயக்குகின்ற ஆத்மஸ்வரூபத்தை நாம் உணர முடியும் சாட்சா்காரமாக நேராக பிரத்யட்சமாக உணர முடியும் அப்படிப்பட்ட சொரூபத்தை நிபாதிக நிஷ்டையாலும் சோபாதிக நிஷ்டையாலும் லட்சணமாகவும் உபாசனை செய்ய வேண்டியது அதாவது சொரூப உபாசனை விகற்ப உபாசனை நிர்விகற்ப உபாசனையாகவும் செய்து ஞானத்தை அடையலாம் அடுத்த பதினாறாவது பாட்டில் சிம்படும் பாகமார் பதிகம் பதினான்காம் பாயிரம் நூலை பற்றிய விளக்கத்தை சொல்லுகின்ற பாகம் பாயிர பாடல்கள் பதினான்கு பாடல்களாம் ஆகவே இவை எல்லாற்றையும் கூட்டி இரண்டாயிரத்தி ஐம்பது மாகவிக்கு ஐந்து உடன் கூட்டி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் இந்த ஞானவாசிட்ட நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஞான யோக ஞானத்தின் உண்மை உரைக்குமார் ஞானத்தினுடைய உண்மையான சுரூபத்தை எப்படி அடைய முடியும் எப்படி அடைய வேண்டும் என்கிற அனைத்து வழிமுறைகளையும் நமக்கு சொல்லுகின்ற நூல் ஞானவாசிட்டம் இதனுடைய மொத்த பாடல்கள் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் அது ஆறு பிறகு சொன்னோம் இப்போ அறிமுகம் முடிஞ்சது